இதுவும் அது ஒன்றியேற்றி மண்டலம் உருவி மூன்று தாழ் திறந்து ஆன்று தந்தி ஏறிடில் அமிர்தம் வந்திரங்கிடம் நான்றிதென்று தொண்டருக்கு நாதனும் வெளிப்படம் ஆன்றியும் உயிர்ப்பரம் பொருந்தி வாழ்வதாகவே இதுவும் அது ஆகமூல நாடியில் அனலெழுப்பி அன்புடன் மோகமான மாயையில் முயல்வது மொழிந்திடில் தாகமேறு நாடி ஏக்கர் ஏகமானவாறு போல் ஏக்கர் பாதம் அன்புடன் இறைஞ்சினார் அறிவரே இதுவும் அது அறிந்து நோக்கி உம்முளே அயந்தியானவும் முளே உம்முளே இருந்திராமலே கற்பாதம் பெற்றிருப்பதுண்மையே அறிந்து மீள வைத்திடா வகையோ மரணமேத்தினார் சிரிந்து மேலை வாசலை திறந்து பாரு உம்முளே தேஜோரூபம் சோதியாகவும் முளே தெளிந்து நோக்க வல்லிரேல் சோதி வந்துதித்திடம் துரியதீதமுற்றிட ஆதிசக்கரத்தினில் அமர்ந்து தீர்த்தமாடுவன் வேதியாது கண்டு கொள் பிராணனை திருத்தியே இதுவும் அது திருவுமாகி சிவனுமாகி தெளிந்துள்ளோர்கள் சிந்தையில் மறுவிலே எழுந்து வீசம் வாசனையை தாக்குவான் கருவிலே விழுந்தெழுந்த கண்மவாதனை எலாம் பருதி முன்னிரோளதாய பரியோ மங்கி பாருமே ஈஸ்வரஸ்வரூபம் பாரும் எந்த ஈஷர் வைத்த பண்பிலே இருந்து நீர் சேருமே நடுவறிந்து செம்மையான அப்பொருள் வேரையும் முடியையும் விரைந்து தேடி மாலையன் பாரிடந்து விண்ணிலே பறந்து கண்டதில்லையே இதுவும் அது கண்டிலாத என்மால் என்று காட்சியாக சொல்கிறீர் மிண்டிலால் அரனுடன் மேவலாயிருக்குமோ தொண்டு மட்டும் அன்புடன் தொழுது நோக்க வல்லிரேல் பண்டுமுப்புறமெரித்த பக்தி வந்து முற்றுமே இதுவும் அது முற்றுமே அவனொழிந்து முன்பினொன்று காண்கிலேன் பற்றிலாத ஒன்று தன்னை பற்று நிற்க வல்லது கற்றதாலே ஈஷர் பாதம் காணலாயிருக்குமோ பெற்ற பேரை அன்புடன் பிரியமாக கேளுமே யோகம் கேட்டு நின்ற உன்னிலை கிடைத்த காலத்துளே வாட்டமுள்ள தத்துவ மயக்கமும் அகற்றிடம் வீட்டிலே வெளியதாகும் விளங்க வந்து நேரிடம் கூட்டி வன்னி மாருதம் குயத்தை விட்டெழுப்புமே இதுவும் அது எழுப்பி மூல நாடியை இதப்படுத்தலாகுமே மழுப்பிலாத சபையை நீர் வலித்து வாங்க வல்லிரேல் கழுத்தியும் கடந்து போய் சொப்பனத்தில் அப்புறம் அழுத்தி ஓரெழுத்துளே அமைப்பதுண்மை ஐயனே இதுவும் அது அல்லதில்லை என்று தானாவியும் பொருளுடல் நல்ல ஈஷர் தாளிணைக்கும் நாதனுக்கும் ஈந்திலை என்றுமென்னுள் நேசமும் வாசியை வருத்தினால் தொல்லையாம் வினை விடென்று தூர தூரமானதே மலபரிபாகம் ஆனதே பதியது அற்றதே பசு பாசம் போனதே மலங்களும் புலன்களும் வினைகளும் கானகத்திலிட்ட தீயில் காற்று வந்தெடுத்ததோ ஊனகத்தில் வாயு ஒன்னி ஒன்றியே உலாவுமே மந்திர பீஜம் உலாவும் உப்பும் அவ்வுமாய் உதிர்ந்தடர்ந்து நின்றதும் உலாவி ஐம்புலன்களும் ஒரு தலத்திருந்திடம் நிலாவும் அங்கு நேசமாகி நின்ற முர்த்தமுண்டு உண்டுதாம் குலாவும் எங்கள் ஈசனை குறித்துணர்ந்து கும்பிடே இதுவும் அது கும்பிடம் கருத்துளே குகனையை கரணையும் நம்பியே இடம் வலம் நமஸ்கரித்து நாடிட எம்பிரானும் அம்மையும் இருத்தியே நடுவனை தும்பி போல வாசகம் தொடர்ந்து சோம்பி நீங்குமே சிவோபதேசம் நீங்குமை புலன்களும் நிறைந்த வல்வினைகளும் ஆங்காரமாம் ஆசையும் அடர்ந்தடர்ந்த பாவமும் ஓங்காரத்தினுள்ளிருந்த ஒன்பதொழிந்தொன்றில தூங்க வீசர் சொற்படி துணிந்திருக்க சுத்தமே ஞான நிலை நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையே அனைத்துமாய கண்டமாய நாதி முன்னநாதியாய் நினைக்குள் நானைக்குள் நே நினைக்குமாரதெஞ்சனே ஜீவ சிவ ஐக்கியம் கரு கலந்த காலமே கண்டு நின்ற காரணம் ஒரு கலந்த போதலோ உன்னை நான் உணர்ந்தது விரிக்கிலன் மறை கிளன் செய்த போதெல்லாம் ஒரு கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ ஞானிகள் நிலை ஞான நூல்கள் தேடியே நவீன்ற ஞான யோகிகாள் ஞானமான சோதியை நாடியுள்ளறிகிலேர் ஞானமாகி நின்றதோர் நாதனை அறிந்த பின் ஞானமற்றதில்லை வேறு நாம் உரைத்ததுண்மையே இதுவும் அது கருத்தரிப்பதற்கு முன் காயம் நின்றதெவ்விடம் ஒரு தரிப்பதற்கு முன் உயிர்ப்பு நின்றதெவ்விடம் அருட்பொதிந்த சிந்தையில் மயக்கம் நின்றதெவ்விடம் விருப்புணர்ந்த ஞானிகாள் விரிந்துரைக்க வேணுமே ஞானி வினா கருவினில் கருவதாய் எடுத்த ஏழு தோற்றமும் இருவினை பயத்தினால் பிறந்திருந்து உழன்றிடம் மறுவினை பிறவி மூன்று காலமும் வகுத்த பின் ஒருவினை பயன் இதென்று உணர்ந்த ஞானி சொல்லுமே இதுவும் அது வாயிலெச்சில் போகவே நீர் குடித்து துப்புவீர் வாயிருக்க எச்சில் போன வாரதென்னதெவ்விடம் வாயிலச்சிலல்லவோ நீருரைத்த மந்திரம் நாதனை அறிந்த போது நாடும் எச்சிலேது சொல் தேஜோ சுரூபம் தொடக்கதென்று நீர் விழத் தொடங்குகின்ற ஊமர்காள் தொடக்கிருந்ததெவ்விடம் சுத்தியானதெவ்விடம் தொடக்கிருந்தவாரறிந்து சுத்தி பண்ண வல்லிரில் தொடக்கிலாத சோதியை தொடர்ந்து காணலாகுமே சாதிபேதம் மேதியோடு மாவுமே விரும்பியே உணர்ந்திடில் சாதி பேதமாயொருத்தரைக்குமாறு போலவே வேதமோதுவானுடன் புலைச்சி சென்று மேவிடில் பேதமாய் பிறக்கிலாதவாரதென்ன பேசுமே இதுவும் அது வைகை குலங்கள் பேசியே வழக்குரைக்கு மாந்தர்கள் தொகை குளங்களான நேர்மை நாடியே உணர்ந்த பெண் மிகைத்த சுக்லமன்றியே வேறுமொன்று கண்டிலேர் நகைத்த நாதன் மன்றுள் நின்ற நந்தினி யாரு பேசுமே இதுவும் அது ஓதும் நாலு வேதமும் உரைத்த சாஸ்திரங்களும் பூத தத்துவங்களும் பொருந்துமாக மங்களும் சாதி பேத வன்மையும் தயங்குகின்ற நூல்களும் பேத பேதமாகியே பிறந்துழன்றிருந்ததே பற்றிலாமை உறங்கிலன் விழிக்கிலன் உணர்வு சென்றொடுங்கிலன் திறம்பிலன் திகைக்கிலன் சில திசைகளெட்டிலன் புறம்புமுள்ளும் எங்கனும் பொதிந்திருந்த தேகமாய் நிறைந்திருந்த ஞானிகள் நினைப்பதேதுமில்லையே சர்வம் சிவம் அங்கலிங்கம் பூண்டு நீர் அகண்ட பூசை செய்கிறேர் அங்கலிங்கம் பூண்டு நீர் அமர்ந்திருந்த மார்பனே எங்குமோடி எங்குமெங்கும் ஈடழிந்து மாய்குரீர் செங்கல் செம்பு கல்லெலாம் சிறந்து பார்க்குமோடரே தீட்டு திட்டம் தீட்டம் என்று நீர் தினமுழுக்கு மூடரே தீட்டமாகி அல்லவோ திரண்டு காயமானது பூட்ட காயம் உம்புளே புகழுகின்ற பேயரே தீட்டு வந்து கொண்டலோ தெளிந்ததே சிவாயமே யோக நிலை மூலநாடி தன்னிலே முளை முளைத்தெழுந்த சோதியை நாலு நாழிவும் முளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆலமுண்ட கண்டராணை அம்மையானை உண்மையே இதுவும் அது உந்தி மேலே நாலு மூன்று ஓம் நம சிவாயமாம் சந்தி சந்தி என்று நேர் சாற்றுகின்ற பெயரே முந்த வந்து நம்முளே மூல நாடி ஊடு போய் அந்தி சந்தி அற்றிட அறிந்துணர்ந்து பாருமே இதுவும் அது வன்னி மூன்று தீயினில் வாழும் எங்கள் ஆதனம் கன்னியான தொள்ளிறக்க காதல் கொண்டதெவ்விடம் சென்னி நாலு கையிரண்டு சிந்தையில் இரண்டிலொன்று உன்னியுன்னி நம்முளே உயிர் துணர்ந்து பாருமே இதுவும் அது தொண்டு செய்து நீங்களும் சூழவோடி மாழ்கிறீர் ஒன்றொழன்று நம்மொளே உற்றுணர்ந்து பார்க்கிறீர் வண்டுலாவு சோலை சூழ் வாழுமெங்கள் ஆதனம் பண்டு போல நம்முளே பகுத்திருப்பனீஷனே இதுவும் அது அரியதோர் நம சிவாயமாதியந்தமானதும் ஆறிரண்டு நூறு கோடி அளவிடாத மந்திரம் தெரிய நாலு வேதமாறு சாத்திர புராணமும் தேடுமாறு மயனும் சர்வதேவ தேவ தேவனே பரத்துவம் பரமனுக்கு எனக்கு வேறு பயமும் இல்லை பாறையா கரபுனக்கு நித்தமும் குவித்திட கடமையாம் சிரமுருக்கிய முதலித்த சீருலாவும் நாதனே உரமெனக்கு நீ அளித்த உண்மை உண்மை உண்மையே பஞ்சாட்சரம் மூலவட்ட மீதிலே முளைத்த ஐந்தெழுத்திலே கோலவட்டம் ஒன்றுமாய் குளிர்ந்தலர்ந்து நின்ற தீ ஞாலவட்டமன்றுளேனவின்ற ஞானி மேலதாய் ஏலவட்டமாகியே இருந்ததே சிவாயமே அகத்தில் என்னகத்தில் என்னை நான் எங்கும் ஓடி நாடினேன் என்னகத்தில் என்னை அன்றி ஏதும் ஒன்று கண்டிலேன் விண்ணெழுப்பி விண்ணகத்தில் மின்னொடுங்கு மாறுபோல் என்னகத்துளீஷனோடி யானும் ஞானம் நாலுவேதமோதுகின்ற ஞானமொன்றறிவிரோ நாலு சாமமாகியேனவின்ற ஞானபோதமாய் ஆலமுண்ட கண்டனும் அயனுமந்தமாலுமாய் சால உண்ணி நெஞ்சுளே தரித்ததே சிவாயமே பஞ்சாட்சரம் முச்சதுரமூலமாகி மூன்றதான பேதமாய் அச்சதூரமும் முளே அடங்க வாசியோகமாம் மெய்ச்சதூரமெய்யுளே விளங்கு ஞான தீபமாய் உச்சரித்த மந்திரம் ஓம் நம சிவாயமே சர்வம் சிவம் மூலமண்டலத்துளே முச்சதூரமாயமாய் நாலு வாசல் என் என்பிரலில் உடுத்துதித்த மந்திரம் கோலி என்றும் ஐந்துமாய் குளிர்ந்தலர்ந்து நின்ற நீ மேலு நாடினேன் விழைந்ததே சிவாயமே பூசை இடங்கள் பண்ணி சுத்தி செய்த இட்ட பீட்டமீதிலே அடங்க நீர பூசல் செய்தறந்தவங்கள் பண்ணுவேர் ஒடுங்குகின்ற நாதனார் உதிக்க ஞானம் எவ்விடம் அடங்குகின்றதெவ்விடம் அறிந்து பூசை செய்யுமே ஞானம் புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவீர் செத்திடம் பிறந்திடம் தெங்கனென்றே அருகிலேர் அத்தனைய சித்தனை அறிந்து நோக்க வல்லிரேல் உத்தமத்துளாய சோதி உணரும் போகமாகுமே வன்னி நிலை அருளிலே பிறந்துதித்த மானய ரூபமாகியே இருளுலே தயங்குகின்ற ஏழை மாந்தர் கேள்மினோ பொருளுலே தவம் புனைந்து பொருந்தி நோக்க வல்லிரில் மருளதேது வன்னியின் மறைந்ததே சிவாயமே சிவசிவ ஐக்கியம் கரு கலந்த காலமே கண்டிருந்த காரணாம் ஒரு கலந்த ஜோதியை தெளிந்து யானறிந்த பெண் தரு கலந்த ஜோதியை தெளிந்து யானறிந்த பெண் இருக்கிலேன் இறக்கிலேன் இரண்டு மற்றிருந்ததே ஈஸ்வர தரிசனம் தன்ம சிந்தையாமளவும் தவமறியா தன்மையாய் கண்ம சிந்தை வெயிலுழன்று கருத்தமிழ்ந்த கஷடரே சென்ம ஜென்மம் தேடியும் தெளிவுணாத செவ்வனை நன்மையாக உம்முளே நயந்து காண வேண்டுமே ஞானம் கள்ள உள்ளமே இருந்து கடந்த ஞானம் ஓதுவேர் கள்ளமுள்ளறுத்த போது கதியிதன்றி காண்கிலேர் உள்ளமே விளக்கி நித்தம் ஒளியனோக வள்ளிரேல் தெள்ளு ஞானம் உம்புளே சிறந்ததே சிவாயமே சர்வம் சிவம் காண வேண்டுமென்று நீர் கடல் மலைகளேறுவேர் ஆணவம் அதல்லவோ அறிவிலாத மாந்தரே வேணுமென்ற வீசர் பாதம் மெய்யுளே தரிப்பிரேல் தானுபாக நின்ற சிவன் தான் சிவமதாகுமே முக்தி நிலை அணிவினோட கண்டமாயளவிலாத சோதியை குணமதாக உம்மொழை குறித்து நோக்கின் முக்தியாம் மினமினன்று விரலை எண்ணி மீளொணாத மயக்கமாய் துணிவிலாத படியினால் தொடர்ந்து பூசை செய்குவீர் எச்சில் எச்சிலெச்சிலென்று நீரிடைத்திருக்கும் ஏழைகாள் துச்சிலெச்சிலல்லவோ தூய காயமானதும் வைத்த எச்சில் தேனலோ வண்டினச்சில் பூவலோ கைச்சுதாவில் வைத்துடன் கறந்த பாலும் எச்சிலே தீர்த்த விசேஷம் தீர்த்தலிங்கமூர்த்தி என்று தேடியோடும் தீதரே தீர்த்தலிங்கம் உள்ளி நின்ற ஜீவனை தெளியுமே தீர்த்தலிங்கம் உம்முளே தெளிந்து காணவல்லிரேல் தீர்த்தலிங்கம் தானதாய் சிறந்ததே சிவாயமே பூஷை ஆடு கொண்டு கூடு செய்தமர்ந்திருக்குமாறு போல் தேடுகின்ற செம்பினை திடப்பட பரப்பியே நாடுகின்ற தம்பிரானும் நம்முளே இருக்கவே போடு தற்ப பூஷை என்ன பூஷை என்ன பூஷையே